திருச்சிற்றம்பலம் திருநம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த கோயில் திருப்பண்ணியர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நெஞ்சோ திருவடி கீழ் வைத்து நீள் மலர் கண் பணிப்ப நெஞ்சோ திருவடி கீழ் வைத்து நீள் மலர் கண் பணிப்ப வஞ்சோ கடிந்துன்னை வந்தித்திலேன் அன்று பானவருய நஞ்சோ கருந்து பெருந்தகையே நல்ல தில்லை நின்ற அஞ்சம் பவளவண்ணா அருட்கு யானினி யாரென்பரே என்பும் தழுவிய ஊனும் நெகமே எழுந்த அன்பின் வழி வந்த ஆரமேர்தே அடியேனுரைத்தவன் வன்புன்மொழிகள் பொருத்தி கொலாம் வளர்த்தில்லை தன்னுள் மின் புன்மிளிர்ஷடை வீசி நின்றாடிய விண்ணவனே அவனெறிக்கே விழப்புக்கையின்னானழுந்தாமை வாங்கி தவனெறிக்கே இட்ட தத்துவனே அத்தவ பயனாம் சிவனெறிக்கே என்னை உயிப்பனே செனந்தொருஞ்சை பவமறுத்தாழ்வதற்கோ தில்லை நட்டம் பயில்கின்றதே பயில்கின்றிலே பனி பனிவளர்த்தார் முயல்கின்றிலே நின் திருவடிக்கே அப்ப முன்னுதில்லை இயல்கின்ற நாடக சிற்றம்பலத்துள் எந்த இங்கனே அயர்கின்ற நான் எங்கனே பெருமாறு நின்னாரருளே அருதிக்கு விம்மீனி வந்ததோ வெள்ளி குவடதஞ்சு பருதி குழவி உமிழ்கின்றதே ஒக்கும் பற்றுவிட்டோர் கருதி தொழும் கழற்பாதமோ கைத்தலம் நான்கு மெய்த்த சுருதி பதம் முழங்கு தில்லை மேய சுடரெனக்கே சுடலை பொடியோ படுதலை மாலையும் சூழ்ந்த என்பு மடலை புலிமலர் மாலை மென் தோள் மேல் மயிர்கயிரும் அடலை பொலியில் மூவிலை வேலோ அணிகொள் தில்லை விடலை கென்னானை கழகித வேத வினோதத்தையே வேத முதல்வன் தலையும் தலையாய வேள்வி தன்னுள் நாதன் அவன் எச்சன் அற்றலையும் தக்கனார் தலையும் காதியதில்லை சிற்றம்பலத்தான் கழல் சூழ்ந்து நின்று மாதவ என்னோ மறைமொழியாலே வழுத்துவதே வழுத்திய சீர்திருமாலுல குண்டவன் பாம்பு தன்னின் கழுத்தருகே துயின்றானுக்கு பாந்தளை செழுத்திரள் நீர் திருச்சிற்று திருச்சம்பலத்தான் திருக்கடைகிடையழுத்திய கல்லொத்தனாயனாகிய மாயவனே மாயவன் முன்னே துயின்றவன் அன்று மறுதிடையே போயவன் காணாத பூங்கழல் நல்ல புனத்தினர் நெஞ்சேயவன் சிற்றம்பலத்துள் நின்றாடோ கழல் எவர்க்கோ தாயவன் தன் பொற்கழன் என் தலைமறை நன்னிழலே நிழல் படுபூண்ணிடுமால் அயன் காணாமை நீண்டவரே தழல் படு பொன்னகல் ஏந்தி தமருகம் தாடித்தமை தெழில் பட வீசிக்கரமெறி நீர்த்தில்லையம்பலத்தே குழல் படு சொல்வழியாடுவர் யாவர்க்கு கூத்தினையே கூத்தனென்றும் தில்லைவாணனென்றும் குழுமிட்டிமையோரேத்தனென்றும் செவிமாட்டிசையாதே இடு சுணங்கை மூத்தவன் பெண்டீர் குணலையிட்டு விட்டாலும் முகில் நிறத்த சாத்தனென்றாலும் வருமோ இவளுக்கு தன்னினவே தன்னார் புனல் தில்லை சிற்றம்பலம் தன்னல் மன்னி நின்ற விண்ணாளனை கண்டனாள் விருப்பாயன் உடல் முழுதும் கண்ணோங்கிலோ தொழக்கையாங்கிலோ திருநாமங்கள் கற் மற்றெண்ணா பரிசங்கம் வாயாங்கிலோ எனக்கு பிறப்பே பிறவியிற் பெற்ற பயனொன்று கண்டிலம் பேரொலி நீர் நரவியல் பூம்பொழில் தில்லையுள் நாடகமாடுகின்ற துறவியல் சோதியை சுந்தர கூத்தனை தொண்டர் தொண்டர் உறவியல்வார் கண்கள் கண்டு கண்டின்பத்தை உண்டிடவே உண்டேனவரருள்ளாரமிர்தத்தினை உண்டலுமே கண்டேன் எடுத்த கழலும் கனவிலும் கவித்தகையும் உண்டேன் மொழியினை நோக்கிய நோக்கும் ஒளிரகையும் வண்டேன் மலர்த்தில்லை அம்பலத்தாடும் மணியினையே மணியொப்பன திருமால் மகுடத்து மலர்கமலத்து அணியொப்பன அவன் தன்முடி மேல் அடியே நிடற்கு துணியச்சமைந்த சமைந்த நல்லீர்வாள் அனையன சூழ் பொழில்கள் திணியத்திகள் தில்லையம்பலத்தான் தன் திறந்தடியே அடியிட்ட கண்ணினுக்கோ அவன் அன்பினுக்கோ அவுணர் செடியிட்டவான் துயர் சேர்வதற்கோ தில்லை அம்பலத்து முடியிற்ற கொன்றை நன்முக்கட்பிரான் அன்று மூவுலகும் மடியிட்ட கண்ணனு வாய்ந்த அரும்படையே படைபடு கண்ணி தன் பங்க தென்தில்லை பரம்பரவல் விடைபடுகேதுக விண்ணப்பம் கேள் என் விதிவசத்தால் கடைபடு சாதி பிறக்கினும் நீ வைத்தருளு கண்டாய் புடைப்படு கிங்கிணைத்தாட்செய்ய பாதம் என்னுள் புகவே புகவுகேர் வாழகிற்றால் நிலம் கீண்டு பொறி கலங்கி மிக உகுமார் கரும்பாதத்தனேல் வியந்தில்லை தன்னுள் நகவு குலமதி கண்ணிய கங்கணன் என்றனன்றும் தகவு கொலாம் தகவன்று கொலாம் என்று சங்கிப்பனே சங்கோர்கரத்தன் மகந்தக்கன் தானவர் நான் முகத்தோன் செங்கோல இந்திரன் தலை ஊர்வேள்வி சீருடலம் அங்கோல வெவ்வழலாயிட்டழிந்தெறிந்தற்றனவால் எங்கோ நெழில் தில்லை கூத்தன் கடை கண் சிவந்திடவே ஏவுசை மேருத்தடக்கை எழில் தில்லையம்பலத்து மேபுசை மேனி பிரானன்றி அங்கணர் மிக்குளரே காவுசை காலத்திக் கண்ணுதல் வேண்டும் வரங்கொடுத்து தேவுசைவான்வாய் புனலாட்டிய திரல் வேடுவனே வேடனென்றாள் வில் விசையற்கு வெங்கனை என்றளித்த கோடனென்றாள் குழை காதனென்றாள் இடக்காதிலிட்ட தோடனென்றாள் தொகு சீர்த்தில்லை அம்பலத்தாடுகின்ற சேடனென்றாள் மங்கை அங்கை சரிவளை சிந்தினவே சிந்திக்கவும் உரையாடவும் செம்மலரார்கழல்கள் வந்திக்கவும் மனம் வாய்கரம் என்னும் வழிகள் பெற்றும் சந்திக்கிலர் சிலர் தென்னர் தன்னார் தில்லையம்பலத்துள் அந்திக்கமர் திருமேனியம்மான் தன் அருள் பெறவே அருள் தரு சீர்த்தில்லை அம்பலத்தால் தன் அருளி நன்றி பொருள் தருவானத்தரசாதலிற் புழுவாதல் நன்றாம் சுருள் தரு செஞ்சடையோனருளேல் துறவிக்கு நன்றான் இருள் தரு கீழே நரகத்து வீழும் இருஞ்சிறையே சிறை புலவாம் புனல் சூழ்வயல் தில்லை சிற்றம்பலத்து பிறை பிளவார் சடையோன் திருநாமங்களே பிதற்ற மிரை புலவாகி வெண்ணீரணிந்தோடேந்தும் வித் புத்தகர்த்தம் உரைப்புளவோ அயன் மாலினொடொம்பர்த்தம் நாயகர்கே அகழ் சூழ்மதில் தில்லை அம்பல கூத்த அடியமிட்ட முகை சூழிலையும் முகைகளும் ஏயும் கொல் கற்பகத்தின் திகழ் சூழ்மலர் மழை தூவித்திரம்பயில் சிந்தையராய் புகழ் சூழிமையவர் போற்றித் தொழும் நின் பூங்கழற்கே பூந்தண் பொழில் சூர் புலியூர் பொலிஷம் பொன்னம்பலத்து வேந்தன் தனக்கன்றி ஆட்செய்வதென்னே விருதுணிமேல் ஆந்தண் பழைய அவிழை அன்பாகிய பண்டை பறை சேந்தன் கொடுக்க அதுவும் திரு அமிர்தம் ஆகங்கனகனை கீரிய கோளரி கஞ்சி விண்ணோர் பாகம் கனங்குழையாய் அருளாயனத்தில்லை பிரான் வேகம் தருள் சிம்புள் விட்டறிவெங்கதோ செற்றிலனல் மோகம் கலந்தன்றுலந்ததன்றோ இந்த மூவுலகே மூவுலகத்தவரேத்தி தொழுதில்லை முக்கட்பிரார்க்கு ஏவு தொழில் செய்ய பெற்றவர் யாரெனில் ஏர்விடையாய் தாவு தொழிற்பட்டெடுத்த நன்மாலயன் சாரதியாள் மேவிரதத்தோடு பூண்ட தொன்னாமிக்க வேதங்களே வேதகச்சிந்தை விரும்பியவன் தில்லையம்பலத்து மேதக கோயில் கொண்டோன் சேயவன் வீரணக்குடிவாய் போதக போர்வை பெரிவாளரவரை பொங்குசின சாதக பெண் பிள்ளை தன்னையன் தந்த தலைமகனே தலையவன் பின்னவன் தாய் தந்த இந்த தராதலத்து நிலையவம் நீக்கு தொழில் புரிந்தோ நடுவாகி நின்ற கொலையவன் சூலப்படையவன் நாளத்தெழு கொழுந்தின் இளையவன் காண்டற்கருந்தில்லையம்பலத்துள் இரையே இறையும் தெளிகிலர் கண்டும் எழில் தில்லை அம்பலத்துள் அறையும் புனர் சென்னியோனருளாலன்றடுகரிமேல் நிறையோ புகழ் திருவாரூரனும் நிறைத்தார் பரிமேல் நரையும் கமிழ் தொங்கல் வில்லவனும் புக்க நல்வழியே நல்வழி நின்றார் பகை நன்று நொய்யர் உறவில் என்னும் சொல்வழி கண்டனம் யாம் தொகு தொகுசீர்த்தில்லையம்பலத்து வில்வழிதானவர் ஊரெறித்தோன்பியன் சாக்கியனார் கல்வழி நேர் நின்றளித்தனன் காண்க சிவகதியே கதியே அடியவரை பினில் வைப்பா கருதி வைத்த நிதியே நிமிர்புன் சடை அமர்தே நின்னை என்னுள் வைத்த மதியே வளர்த்தில்லை அம்பலத்த மகிழ் மாமலையாள் பதியே பொறுத்தருளாய் கொடியேன் செய்த பல் பிழையே பிழையாயினவே பெருக்க நின் பெய்கழற்கண்புதனில் நுழையாத சிந்தையினேனையும் மந்தாகி நித்துவலை முழையார் தரு தலை மாலை முடித்த முழு முதலே புழையார் கரியுரித்தோய் தில்லைநாத பொறுத்தருளே பொறுத்திலனேனும் பன்னஞ்சினை பொங்கறிவெங்கதத்தை செருத்திலனேனும் நந்தில்லை பிரானத்திரிபுரங்கள் கருத்திலனேனோ கமலத்தையன் கதிர்மாமுடியை அருத்திலனேனும் அமரர்க்கென் கோலடுப்பனவே அடுக்கிய சீலையராயகல் ஏந்தி தசை எலும்பில் ஒடுக்கிய மேனியோடு நிறப்பாருள் இரணியனை நடுக்கியமானரசிங்கனை சிம்புளதாய் நரலையிடுகிய பாதந்தன் தில்லை தொழாவிட்ட ஏழையரே ஏழையன்புமை கருதாதிடையர அன்பனுக்கு வாழினின் பாதமலர்க்கே மறுபருளு கண்டாய் மாழை மென்னோக்கி தன் பங்க வளர்த்தில்லையம்பலத்து போழிளந்திங்கள் சடைமுடிமேல் வைத்த புண்ணியனே புண்ணியனே என்று போற்றி செய்யாது புலன் வழிய நண்ணியனேர்கினியாது கொலாம் புகழ் எண்ணுள் வந்திட்ட அந்நியனே தில்லை அம்பலவா வைத்த கண்ணியனே செய்ய காமன் வெளுப்ப கருத்தவனே கருத்த கண்டாண்டவானாவரு புனர்கங்கை செடை செருத்த சிந்தாமணியே தில்லையாய் என்னை தீவினைகள் ஒருத்தல் கண்டால் சிறியாரோ பிறர் என் உரு துயிரை அறுத்தல் செய்யாவிடின் ஆர்கோ வருஞ்சொல் அரும்பழியே பழித்தக்கவும் இகழான் தில்லையான் பண்டு வேட்டுவனும் பழித்திட்டிறைச்சி அழித்த விருக்குழங்கன் மொழித்தக்க சீரதிபத்தன் படுத்திட்டமீன் முழுதும் இழித்தக்க என்னாதமிர்து செய்தான் என்றியம்புவரே வரந்தருமாறி தன்மேலும் உண்டோ வயல் தில்லை தன்னுள் புறந்தரன்மால் தொழ நின்ற பிரான் புலை பொய்மையிலே நிரந்தரமாய் நின்ற என்னையும் மெய்மையின் தன்னடியார் தரந்தருவான் செல்வத்தாழ்த்தினன் பேசரும் தன்மை ஏது தந்தாள் தரித்தார் யாவர்க்குமீளா வழி தருவான் குன்றாமதில் தில்லை மோதோர் கொடிமேல் விடை உடையோன் மன்றாடவும் பின்னும் மற்றவன் பாதம் வணங்கி அங்கே ஒன்றாரிரண்டில் விழவரந்தோ சிலவூமர்களே களை கண்ணில்லாமையும் தன் பொற்கழல் துணையாம் தன்மையும் துளைகள் நிலாமுகக்கை கரிப்போர்வை சுரம் நினையான் தளைகள் நிலாமலர்கொன்றையன் தன் புலியூரனென்றேன் வளைகள் நில்லாமை வணங்கும் மனங்கன் வரிசிலையே வரித்தடம் தென் சிலை மன்மதன் ஆதலும் ஆழிவட்டம் தரித்தவன் தன்மகன் என்பதோர் பொற்பும் நெறிகள் தெரித்தவன் தில்லையுள் சிற்றம்பலவன் திருப்புருவம் நெறித்தலோ கண்டது வெண்பொடியே என்று நின்றிலவே நின்றிலவே விஷயன்னொடும் சிந்தை களிப்புற நீள் தென் தில்லை மாநடமாடும் பிரான் தன் திருமலை மேல் தன் தலையால் சரங்கொண்டிழிந்ததென்பர் கன்றினையே விளமேலெறிந்தார்த்த கரியவனே கருப்புருவத் திருவார்த்தைகள் கேட்டலும் கண்பனியேன் விருப்புருவத்தினுடுள்ளம் உருகேன் விதிர் விதிரேன் இருப்புருவச் சிந்தை என்னை வந்தாண்டதும் எவ்வனமோ பொறுப்புருவ புரிசை தில்லையாடல் புரிந்தவனே புரிந்த அன்பின்றியும் பொய்மையிலேயும் திசை வழியே விரிந்தகங்கைமலர் சென்னியில் கூப்பில் வியன்னமனார் பரிந்த வன்னூர் புகழ் இல்லை பதிமூன்றெரிய அம்பு தெரிந்த எங்கோன் தன் திரையார் புனல் வயல் சேண்தில்லையே சேண்தில்லை மாநகர் திப்பிய கூத்தனை கண்டும் அன்பு பூண்டிலை நின்னை மறந்திலை ஆங்கவன் பூங்கழற்கேம் மாண்டிலை இன்னம் புலன் வழியே வந்து வாழ்ந்திடுவான் மீண்டனை என்னையன் செய்திடவோ சிந்தை நீ விளம்பே விளவை தளர்வித்த விண்டுபும் தாமரை மேலயனும் அளவிற்கரியா வகை நின்ற அன்றும் அடுக்கல் பெற்ற தளர்வித்திருநகையாளும் நின்பாகம் கொல் தன் புலியூர்க்க அளவிற்கதி புறையும் கண்ட வார்ஷடை கங்கையனே கங்கை வலம் இடம் பூவலம் குண்டலம் தோடிடப்பால் தங்கும் கரவலம் வெம்மழுவியிடம் பாந்தள் வலம் சங்கிடம் வலம் தோலிடம் மாடை வலமக்கிடம் அங்கம் பலவன் வலங்காணிடம் அணங்கே அணங்காட அணங்காடக்குன்றமாதரவாட்டிய வாலமர்ந்தாட்கிணங்காயவன் தில்லை எல்லை மிதித்தலும் விழா எழும் பாவை தவாமதர்த்த பாவைத்தவாமதர்த்த குணங்காணிவளென்ன என்று கொலாம் வந்து கூடுவதே கூடுவதம்பல கூத்தன்னடியார் குழுவுதொரும் தேடுவதாங்கவனாக்கம் அச்சவ்வழி அவ்வழியே ஓடுவதுள்ள திருத்துவதொன் சுடரை பிறவி வீடுவதாக நினைய வல்லோர் செய்யோ வித்தகமே வித்தகச் செஞ்சடை வெண்மதி கார் நிற நிறக்கண்டத்தெண்தோள் மத்தக கைமலை போர்வை மதில் தில்லை மன்னனைத்தம் சித்தக கோயில் நிறுத்தும் திறத்தாகமிகற்கல்லால் புத்தக பேகளுக்கெங்குத்ததோ அரண் பொன்னடியே பொன்னம்பலத்துறை புண்ணியன் என்பர் புயல் மறந்த கண்ணம்மை தீரப்புனிற்று கலிக்காமற் கன்று புன்கூர் மன்னு மழை பொழிந்தீர் அருவேலி கொண்டாங்கவர்க்கே பின்னும் பிழை தவிர்ந்தீர் அருவேலி கொள் பிஞகனே நேசனல்லேன் நினையேன் வினை தீர்க்கும் திருவடி கீழ் வாசனன் மாமலரிட்டிரைஞ்சேன் என் தன்வாயதனால் தேசனென்னானை பொன்னார் திருச்சிற்றம்பலம் நிலவும் ஈசனென்னேன் பிறப்பெண்ணாய் கழியும் கொல்லென் தனக்கே தனந்தலை சக்கரம் வானத்தலைமை குபேரந்தக்கன் வனந்தலை ஏரடர்த்தோன் வாசவன் உயிர் பல்லுடல் ஊர்ச்சி நந்தலை காலன் பகல் காமன் தானவர் தில்லை விண்ணோர் இனந்தலை வன்னருளால் முனிவால் பெற்றிகந்தவரே அவமதித்தாள் நரகத்தில் இடப்படுமாதர்களும் தவமதித்தொப்பிலர் என்ன விண்ணாளும் தகைமயரும் நவநிதித்தில்லையுட்சிற்றம்பலத்து நடம்பயிலும் சிவநிதிக்கே நினையாரும் நினைந்திட்ட செல்வருமே வருவா ஜகத்தினில் முற்றுணர்ந்தோனை வண்தில்லை மன்னை திருவாதவூர் சிவபாத்தியன் செய்திருச்சிற்றம்பல பொருளார் தரு திருக்கோவை கண்டேயுமற்ற பொருளை தெருளாத உள்ளத்தவர் கவி பாடி சிரிப்பிப்பரே சிரித்திட்ட செம்பவளத்தின் திரளும் செழுஞ்சடை மேல் விரித்திட்ட பைங்கதிர் திங்களும் வெங்கதப்பாந்தளும் தீத்த அரித்திட்ட அங்கையும் சங்கச் சுருளுமென் நெஞ்சினுள்ளே தெரித்திட்டவாத்தில்லை சிற்றம்பலத்திருநடனே நடஞ்சை சிற்றம்பலத்தான் முனிவன் செய்யோ காமனன்று கொடுஞ்சினத்தீ விழித்தார்க்கு குளிர்ந்த நண்பிற்கொடும் பூண் விடும் சினத்தானவர் வெந்திலர் வைதன வெங்கதத்தை ஒடுங்கிய கால நன்னாள் நின்றுதையுணாவிட்டனே விட்டங்குழிமணி பூண்திகள் வன்மதன் மெய்யுரைக்கில் இட்டங்கரிய நல்லா நல்லன் நம்பலத்தெம்பரன் மேல் கட்டங்கிய கணை எய்தலும் தன்னை பொன்னார் முடிமேல் புட்டங்கினான் என்று பார்க்க பொடிந்தனே பொடியேர் தருமேனியனாகி பூசல் புகபடிக்கே கடிசேர் கணை குளிப்பக் கண்டு கோயிற் கருவியில்லாம் வடியே படகமையும் கணை என்ற வரகுணந்தன் முடியே தரு கழலம்பலத்தாடி தன் மொய் கழலே கடலும் பசுபாசராம் இமையோர் தங்கழல் பணிந்திட்ட அழலும் இருக்கும் தருக்குடையோரிடப்பால் வலப்பால் தழலும் தமருகமும் பிடித்தாடி சிற்றம்பலத்தை சுழலும் ஒரு காலிரு கால் வரவல்ல தோன்றல்களே தோன்றலை வெண்மதி தாங்கியை துள்ளிய மாலையர்க்கு தான் தலை பாதங்கள் சாரெறியோன் தன்னை சார்ந்தவர்க்கு தேன் தலையான் பாலது கலந்தாலன்ன சீரனை சீர் வான்தலை நாதனை காண்பதென்றோ தில்லை மன்றிடையேம் மன்றங்கமர் திருச்சிற்றம்பலவடவனத்து மின்றங்கிடை குந்தி நாடகமாடக் கொல்வெண் தரங்கம் துன்றங்கிளர் கங்கையாளை சுடுசினத்தீயறவ கன்றங்கடை சடை மேல் அடையாவிட்ட கைதவமே தவனை தவர்த்தவர்கண்பனை தன்னடியற்குதவும் சிவனை சிவக்கத்திரிபுரத்தை சிவந்தானை செய்ய அவனை தவளத்திருநீரனை பெருநீர் கரந்த பவனை பணியுமின்னும் பண்டை வல்வினை பற்றரவே பற்றரமுப்புறம் வெந்தது பைம்பொழில் தில்லை தன்னுள் செற்றரு மாமணி கோயிலில் நின்றது தேவர்கணம் சுற்றரு நின் புகழ் ஏத்தித் திரிவது சூழ் சடையோய் புற்றரவாட்டி திரியும் அது ஒரு புல்லனவே புல்லறிவின் மற்றை தேவரும் பூம்புலியூருள்ளின்ற அல்லறி மாமதி கண்ணியனை போலருளுவரே கல்லெறிந்தானும் தன்வாய் நீர் கதிர்முடி மேலுகத்த நல்லறிவாளனும் மீளா வழி சென்று நன்னினரே நண்ணிய தீவினை நாசஞ்செலுத்தினமனுலகத்து எண்ணினை நீக்கி இமையோர் உலகத்திருக்கலுற்றீர் பெண்ணினோர் பாகத்தன் சிற்றம்பலத்து பெருநடனை கண்ணினையார் தர கண்டு கையாரத் தொழுமின்களே கை செல்வம் எய்திடலாமென்று பின் சென்று கண் குழித்தல் பொய் செல்வர் செய்திடம் பொன்மைகட்கே என்றும் பொன்றல் இலா அச்செல்வம் எய்திட வேண்டுதியேல் தில்லையம்பலத்துள் இச்செல்வன் பாதம் கருத்திறந்தேன் உன்னையன் நெஞ்சமே திருச்சிற்றம்பலம்